திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவலம்புரம் தேவார திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் தென்திரை தேங்கி போதம் சென்றடி வீழோ காலை தொன்திரை தண்டர் கோனை தொழுதடி வணங்கி எங்கும் வண்டுகள் மதுக்கள் மாந்தும் வலம்புற தடிகள் தம்மை கொண்டுனர் கீதம் பாட குழகர் மடுக்களில் வாழை பாய வண்டினம் இருந்த பொய்கை பிடிக்களீரென்ன தம்மில் பிணை பயின்றனை தொடுத்த நன்மாலை ஏந்தியே தொண்டர்கள் பரவி ஏத்த வடித்தடங்கண்ணீபாகர் பலம்புறத்திருந்தவாறே தேனுடை மலர்கள் கொண்டு திருந்தடி பொருந்த சேர்த்தே ஆனிடை அஞ்சும் கொண்டே அன்பினால் அமரவாட்டி வானிடை மதியம் சூடும் வலம்புற தடிகள் தம்மை நானடைந்தேத்த பெற்று நல்வினை பயனோற்றேனே முளையீற்றிள நல்லேனம் பூண்டு மொய்ச்சடைகள் தாழ வளையிற்றிளைய நாகம் வலித்தரை இசைய வீக்கி புழைக்கைய போர்வை போர்த்து புனலோடு மதியஞ்சூடி வளைப்பையில் இளையரேத்தும் தடிகள் தாமே சுருளுருவரையின் மேலால் துளங்கிளம் பளிங்கு சிந்த இருளுரு கதிர் நுழைந்த இளங்கதீர் பசலை திங்கள் அருளுரும் அடியரெல்லாம் அங்கையின் மலர்களேந்த மருளுரு கீதம் கேட்டார் வலம்புறத்தடிகளாரே நினைக்கின்றேன் நெஞ்சு தன்னால் நீண்ட புஞ்சடையினானே அனைத்துடன் கொண்டு வந்தங்கன்பினாலமயவாட்டி புனைக்கின்றேன் பொய்மை தன்னை மெய்மையை புணரமாட்டேன் எனக்கு நான் செய்வதென்னே இனி வலம் புறவ நீரே செங்கயல் சேல்கள் பாய்ந்து தேம்பழமினிய நாடி தங்கயம் துறந்து போந்து தடம் பொய்கையடைந்து நின்று கொங்கையர் குடையும் காலை கொழுங்க நீ அழுங்கினாராம் மங்கள மனையின் மிக்கார் வலம்புறத்தடிகளாரே அருகெலாங்குவளை சென்னல் அகவிலை யாம்பல் நெய்தல் தெருவெலாம் தெங்கு மாவும் பழம் விழும் படப்பையெல்லாம் குறுகினங்கூடியாங்கே கும்மலே திரகோலர்த்தே மறுவலாமிடங்கள் காட்டும் வலம்புறத்தடிகளாரே கருவறை அனையமேனே கடல் வண்ணனவனும் காணான் திருவரை அனைய பூமேல் திசை முகனவனும் காணான் ஒருவரை ஊச்சி ஏறே ஓங்கினாரோங்கி வந்து அருமையில் எளிமையானார் அவர் வலம் புறவனாரே வாழறி திலங்கனக்கு வளர்கையிலாயந்தன்னை ஆழ்வலி கருதி சென்ற அரக்கனை அரை கீழன்று தோளொடு பத்து வாயோ தொலைந்துடன் அழுந்த ஊன்றி ஆண்மையும் வலியும் தீர்ப்பார் அவர் வலம் புறவனாரே சுவாமி வலம்புறநாதர் அம்பாள் வடுவகிர் கண்ணம்மை திருச்சிற்றம்பலம்